أنا وكافل اليتيم كهاتين أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபெண்கள் தவ தாபெண்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு அனாதைகளை ஆதரிப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நம் சமுதாயத்தில் கைவிடப்பட்டவர்களாக நலிந்து போனவர்களாக வாழ வழியில்லாமல் இருப்பவர்களாக நிறைய அனாதைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சமுதாயமும் அனாதைகளை எத்தீன்களை கையில் எடுத்து அவர்களை உயர்வாக காத்து வளர்க்கிற இந்த சூழலில் அதுவும் குறிப்பாக சகோதர சமயமாக இருக்கிற ஈசாயிகள் நஸ்ராணிகள் எத்தீம்களை பக்குவமாக பாதுகாக்கிற இந்த சூழலில இந்த இஸ்லாமிய சமுதாயம் எத்தீம்களோடு அனாதைகளோடு எப்படி நடக்கிறது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானாரின் காலத்தில் எப்படி இருந்தார்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அபூதர் அலி அல்லாஹு வரலாறுகளை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அபூதர் அலி அல்லாஹுவை பெருமானார் அழைக்கிறார்கள் நிறைய உபதேசம் அபூதருக்கு சொல்லுவார்கள் பெருமானார் அழைத்து சொன்னார்கள் அபூதர் இன்னி அராக்கல்லா உன்னை நான் பலகீனமானவராக பார்க்கிறேன் அதனால் லா துவல்லி என்ன மாலல் எத்தீம் ஒரு காலமும் எத்தீமுடைய பொருளுக்கு மட்டும் நீ பொறுப்பேற்று விடாது எத்தீமினுடைய காசு ஒரு ரூபாய் உன் வயிற்றுக்குள்ளே போனால் நீ அந்த பணத்தை சாப்பிடவில்லை நரக நெருப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் அதனால எத்தீமினுடைய விஷயத்திலே மட்டும் நீ தலையிட்டு விடாதே என்று அபூதர் அலி அல்லாஹு தாலாவை பார்த்து ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் சொல்லுவார்கள் அதனால எத்தீம்கள் வழியே போய் அவங்களுடைய பொருளை கொடுத்தாலும் இவர்கள் ஒதுங்கி வாழுவார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் ஒருவர் வந்து கேட்கிறார் என்னுடைய அண்ணன் வஃத்தாகி விடுகிறார் என்னுடைய அண்ணனுடைய மகனின் பணம் என்னிடத்தில் இருக்கிறது சின்ன பையனாக இருக்கிறார் மது ஹராமாவதற்கு முன்பதாக பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் இடத்திலே வந்து என் அண்ணன் பையனுடைய பணத்தை வைத்து நான் மது வியாபாரம் செய்யலாமா நான் அதிலே லாபத்தை ஈட்டிக் கொள்ளலாமா பெருக்கலாமா என்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்ல வேண்டவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யூதர்கள் செய்கிற வேலையை நீ ஒரு காலம் செய்து விடாதே எத்தீம்களுடைய பொருளிலே நீ கை வைக்க ஆரம்பித்து விட்டால் உனக்கு இதை விட ஆபத்தான காரியம் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது என்று பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்ல வேண்டவர்கள் எத்தீமினுடைய அவர்களுடைய பொருளை தொடுவதை தொட்டும் தடுத்திருக்கிறார்கள் அபு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் நாயகமே என்னிடத்திலே உபரியாக நூறு ஒட்டகைகள் இருக்கிறது நாயகமே அந்த நூறு ஒட்டகைகளை நான் யாருக்கு கொடுக்க யாருக்கு கொடுக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்னார்கள் உன் சொந்தத்துக்கு கொடு என்றெல்லாம் சொல்லவில்லை அந்த நூறு மட்டகைகளையும் அப்படியே எத்தீம்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடு என்றார்கள் பெருமானார் செல்லல்லா கொடி வச்சலம் காரணம் எத்தீமாக வாழ்ந்தவர்கள் நபிகள் பெருமானார் அரபையில எத்தீம்னு சொன்ன இன்னைக்கு நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிறது எத்தீம் என்று சொன்னாலே அத்தா அம்மா இல்லாத ரெண்டு பேரும் இல்லாதவர்களுக்கு பேர் என்று ஆனால் அது தவறு தந்தை இல்லாதவருக்கு பேர் தான் எத்தீம் அத்தா இல்ல அம்மா இல்ல ஒருத்தருக்கு என்றால் அவருக்கு பேர் எத்தீம் அல்ல லத்தீம் ஏகி பரமா லாம் இருக்க வேண்டும் ஆனால் புழக்கத்தில் இன்றைக்கு சாதாரணமாக இவர்களையும் எத்தீம் என்று அழைக்கப்படுகிறது தந்தை யாருக்கு இல்லையோ பராமரிக்கிற தன்னுடைய தோட்டத்தை அபகரிச்சுக்கிட்டார் எத்தையும் அபகரித்துக் கொண்டார் பெருமானா செலல்லா ஒளிவ செல்லும் இடத்துல ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் நாயகமே என் தோட்டத்தை அபகரித்துக் கொண்டார் நாயகமே இந்த எத்தையும் எத்தையும் சொல்றாரு அதெல்லாம் இல்ல நாயகமே அவர் போய் சொல்றாரு தோட்டமே என்னதான் நாயகமே என்ன தீர்ப்பு செய்வது பெருமானார் செலல்லா ஒளிவ செலுத்தும் நீரத்தின் பேருருவம் அல்லவா பெருமானார் நியாயத்தை விசாரித்து யாருக்கு தோட்டம் சொந்தமோ அவருக்கு தோட்டத்தை பெருமானார் வழங்கிவிட்டார்கள் வழங்கிவிட்டு அபுல் ஹஜ்ரஜ் அல்லாஹு தாலாவை அழைத்து பெருமானார் சொன்னார்கள் அந்த எத்தீமை கண்கலங்க வைத்து விட வேண்டாம் அவரிடத்திலிருந்து காசு கொடுத்து தோட்டத்தை வாங்கி இந்த எத்தீமுக்கு கொடுத்து விடுங்கள் என்றார்கள் இந்த எத்தீமுக்கு அழித்து விடுங்கள் என்றார்கள் காரணம் அனாதை மனம் கலங்கி போவார் அவரிடத்திலே தவறு இருப்பது நியாயம்தான் ஆனாலும் கூட அவர் விரும்பிவிட்டார் அவரின் விருப்பத்தை எத்தீமினுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொடுங்கள் என்றார்களே ஹூவான் நபிகள் கோமான் செல்லல்லாஹோ அலிவசலம் அவர்கள் எண்ணி பார்க்கிறோம் எத்தீமின் மீது எந்த அளவிற்கு பெருமானார் செல்லல்லாஹோ அலிவசலம் விருப்பம் வைத்திருந்தார்கள் அல்லாகவே சொல்கிறான் அம்மல் எத்தீம ஃபலா தக்குகர் எத்தீமின் இடத்திலே கடிந்து பேசிவிடாதீர்கள் இது இறைவனுக்கு பிடிக்காது நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் தன் ஹபீவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் எத்தீமை மட்டும் கடிந்து பேசிவிடாதீர்கள் இது இறைவனுக்கு பிடிக்கும் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அபு ஹுரைரா ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை பார்க்கிற பொழுது அவர்கள் எழுதுவார்கள் நஷத்து யத்தீமா நான் யத்தீமாகத்தான் இருந்தேன் ஹாஜர்த்து மிஸ்கீனா நான் ஏழையாக மக்காவிலிருந்து நான் ஏழையாக ஹிஜரத்து செய்தேன் ஆனா அவங்க ஹிஜரத்துக்கு பின்னாடி தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள் கடைசியில குன்து அஜீரன் எத்தீமை கேவலப்படுத்துறானோ அவனை விட மோசமானவன் உலகத்தில் யாருமே கிடையாது நானு யாருக்கும் பயந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதே கோவை மாநகரத்திலே நான் பார்த்திருக்கிறேன் இதே கோவை மாநகரத்தில் கண்கள் எல்லாம் குணமாக கண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பள்ளியிலும் சின்ன சின்ன எத்தீம் குழந்தைகள் பெரும்பெரும் உண்டியல்களை தூக்கிக் கொண்டு பெரும்பெரும் உண்டியல்களை தூக்கிக் கொண்டு தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு அந்த குழந்தைகள் கெஞ்சுவதை இந்த எத்திமகானாவுக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சுவதை நான் என் கண்களால் கண்டிருக்கிறேன் எல்லாம் விடுவானா இந்த சமுதாயத்தை எத்தீம்களை கேவலப்படுத்தக்கூடியவர்களை எல்லாம் விடுவான என்ன செஞ்சிருக்கணும் எத்தீம்களுக்கு பராமரிப்பும் பாதுகாப்பும் கொடுக்கிற பள்ளிகளையும் ஸ்தாபனங்களையும் நிர்வகிக்கிற ஆட்கள் இந்த சமுதாயத்திற்கு உண்டு என்று சொன்னால் எத்தீம்களை கேவலப்படுத்தின அல்ல வாழ விட மாட்டான் பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் எத்தீமாக வாழ்ந்தவர்கள் அந்த எத்தீம்களை கேவலப்படுத்துபவர்களை பெருமானார் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் இரண்டாவதாக அலி அலி அல்லாஹு சொன்னார்கள் ரீபத் ரீபத் பேசுவது அடுத்தவர்களை புறம் பேசுவது அஃப்லஹ் ரொம்ப கேவலமான செயல் ஆனா அந்த செயலை செய்யாம இருக்கிறோம் நம்ம அடுத்தவனை கழுவுறதுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு தனி ஒரு குரூப்பே இருக்கிறது நாலு பேர் நின்னானுங்கன்னு சொன்னாக்கா அஞ்சாவது ஒரு ஆளை கழுவிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் அதனால பொதுவாகவே இந்த நண்பர்கள் எல்லாம் பேசினேன் அதனால் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறேன் ஏதோ என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் துல்கர்ணை அலகி சலாத்தினுடைய வரலாறுகளை தப்சீருள் ஜலாலை நிலை பொறுத்திருக்கிறார்கள் துல்கர்ணை அலகி சலாம் ஒரு கனவு காணுகிறார்கள் அந்த கனவிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹவை பார்க்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நாளை காலை முதலிலே நீ எதை பார்க்கிறாயோ அதை சாப்பிட்டு விட வேண்டும் இரண்டாவது எதை பார்க்கிறாயோ அதை புதைத்து விட வேண்டும் மூன்றாவது எதை பார்க்கிறாயோ அதை நிராசையாக்க கூடாது போன் சொல்லி அனுப்பக்கூடாது நிராசையாக்க கூடாது ஐந்தாவது எதை பார்க்கிறாயோ அதை கண்டு ஓடிவிட வேண்டும் ஐந்து கனவுகளை காணுகிறார்கள் ஐந்து விஷயத்தை முத முதல்ல காலையில விஸ்மில்லான்னு எந்திரிச்ச உடனே கதவை திறந்து பார்த்தா ஒரு பெரிய மலைக்கோட்டை முதல்ல பாக்குறத அல்ல சாப்பிடணும்னு சொல்லியிருக்கான் வித்தியாசமா வந்து நிக்குதே மலக்கோட்டையை சாப்பிட வேண்டுமா ஒன்று புரியவில்லை அல்லாஹ் சொன்னான் செய்ய வேண்டும் என்று அருகிலே சென்றார்கள் அமர்ந்தார்கள் அல்லாஹ் படிப்பினைக்காக சில விஷயங்களை காட்டுவதுண்டு அது சிறிதாக மாறி அமுதை போன்று மாறியது அதை சாப்பிட்டார்கள் ரெண்டாவது பாக்குறாங்க ஒரு தங்க தட்டு கீழே கிடக்குது தங்கத்தாலான தட்டு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நம்ம மாதிரி ஆளா இருந்தாக்கா சாதா தட்டையே எடுத்து தூக்கி உள்ள போட்டு போயிருவான் தங்க தட்டு அல்லாஹ் புதைக்க வேண்டும் என்று சொன்னான் சரி என்று சொல்லி புதைக்கிறார்கள் மேலே வருகிறது மீண்டும் புதைக்கிறார்கள் மேலே வருகிறது புதைக்கிறார்கள் மேலே வருகிறது பார்த்தார்கள் அல்லாஹ் புதைக்க சொன்னா மேல வந்தா என்ன கீழே போனா என்ன என்று புறப்படுகிறார்கள் மூன்றாவது ஒரு சிட்டுக்குருவி வருகிறது அதை ராஜாளி பறவை துரத்தி கொண்டு வருகிறது ஒரு சிட்டுக்குருவியை ராஜாளி துரத்தி கொண்டு வருகிறது மூணாவது பார்க்கிறது பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள் நான்காவது சாப்பிடு என்று கொடுக்கிறார்கள் ஐந்தாவதாக ஒரு பிணத்தை பார்க்கிறார்கள் பிணத்தை கண்டால் ஓடச் சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் ஓடி விடுகிறார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ் என்னடா உன் நாடகம் என்னடா உன் நாடகம் ஒன்றுமே புரியவில்லையே என்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானு குத்தானா சொல்லுவான் அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல செயல்கள் என்பது வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாலாவதாக சொன்னேனே நிராசையாக்க கூடாது என்றால் உன்னிடத்தில் யாராவது கேட்டு வந்தால் அவர்களை இல்லை என்று சொல்லி அனுப்பக்கூடாது குறைந்தபட்சமாக நல்ல வார்த்தைகளாவது அவர்களிடத்திலே சொல்ல வேண்டுமே தவிர இல்லை என்று முகம் கடுகெடுத்து சொல்லிவிடக்கூடாது ஐந்தாவதாக பிணத்தை பார்த்து ஓடச் சொன்னேனே அதற்கு காரணம் ரீபத் இருக்கிறதே குறை பேசுவது இருக்கிறதே இது பிணத்தை விட மோசமானது அடுத்தவனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் அதனால் எங்கே ஈவத் பேசப்படுகிறதோ அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று தின்னு என்று துல்கர்ணையின் அலகி சலாத் வசலாம் அண்ணவர்களுக்கு அல்லாஹ் பாடம் கற்றுக் கொடுக்கிறார் ஆக ஈவத் இருக்கிறதே அடுத்தவர்களை குறி அது ரொம்ப கெட்ட வழக்கம் அஃப்லா ரொம்ப இழிவானது அதை விட இழிவானது ரீபத்துல் எத்தீம் எத்தீமை பற்றி குறை பேசுவதற்கிறதே அனாதைகளை பற்றி ஆதரவற்றவர்களை பற்றி குறை பேசுவதற்கிறதே அவனை விட கீழ்த்தரமானவன் உலகத்தில் யாருமே கிடையாது இதுவும் நான் பார்த்த வரலாறு ஒரு எத்தீமான பிள்ளை ஒரு நல்ல மணமகன் அந்த எத்தீமை மணமுடிப்பதற்காக தயாரானார் எனக்கு எத்தீமான பிள்ளைதான் வேணும் சில இளைஞர்கள் இப்படி இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் மேலும் வடக்கை வழங்குவான் காரணம் எத்தீம்கள் என்பவர்கள் அல்லாஹ்வின் பராமரிப்பில் இருப்பவர்கள் இவர் சம்பந்தம் பேசினார் அவர் வேற யார்கிட்ட சம்பந்தம் பேசல யார் எத்தீமை மனமுடிக்கிறானோ அவன் அல்லாஹுவோடு சம்பந்தம் பேசுகிறான் ரசூலோடு சம்பந்தம் பேசுகிறான் தன் சம்பந்தியாக அல்லாஹுவை ஆக்கிக் கொள்கிறான் ரசூலை ஆக்கிக் கொள்கிறான் என்ன அல்லாஹ் தன்னுடைய வேலையே பெற்றோர்களுக்கு கொடுக்கிறான் அல்லாஹ் கொடுக்கிறேன் என்று பெற்றோர்களுக்கு கொடுத்து பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை பராமரிப்பதை தான் தன் பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறார் அந்த நல்ல பிஞ்சு உள்ளமாக இருக்கிற அந்த வாலிபர் எத்தீமை திருமணம் முடிக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது பக்கத்தில் இருப்பவர் சொல்லுகிறார் பக்கத்தில் இருப்பவர் சொல்லுகிறார் தன்னுடைய சொந்தத்தை சார்ந்தவர் சொல்லுகிறார் பேக்ரவுண்ட் இல்ல பாத்துக்க அந்த எத்தீமுக்கு சொன்ன வார்த்தை இன்றும் காதுகளில் ஒதிக்கிறது பேக்ரவுண்ட் இல்லை நீ சென்று அவர்களுடைய வீட்டில் ரெண்டு நாள் தங்க வேண்டுமானால் பேக்ரவுண்ட் இல்லை அல்லாஹ் பேக்ரவுண்டாக இருக்கிறான் என்பதை மறந்தது இந்த சமுதாயம் ரசூல் பேக்ரவுண்டாக இருக்கிறார்கள் என்பதை மறந்தது இந்த சமுதாயம் நிறைய வீடுகளில் உண்டு நிறைய ஊர்களில் உண்டு எதிமான பெண்கள் இன்றைக்கு கரை சேர்க்க முடியாமல் தவிக்கப்படுகிற சூழல் இருக்கிறதே அந்த எத்தீமை மனமுடிக்க முன்வந்தால் கூட பல வேர்கள் ரீபத்து பேசி அந்த எத்தீமை பற்றி குறை பேசி தடுக்கிறார்களே இதை விட இப்படி தடுப்பவனை விட அதல் ஆகமட்டமானவன் உலகத்தில் யாருமே கிடையாது அதில் எல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அதுவும் நம்ம எந்த அளவுக்கு குறை பேசுறான் என்று சொன்னால் கபரஸ்தான் மௌத்தா போனது கூட மௌத்தானதுக்கு பின்னாடியும் கூட குறை பேசலாம் நகரத்தில் அரபில ஒரு வரலாறு கூட எழுதுவார்கள் ஒருத்தர் ஜியாரத்துக்கு போனாராம் போனா ஒரு கல்வெட்டிலே பதிக்கப்பட்டிருக்கிறது இவர் காற்றை வசப்படுத்தியவரின் மகன் காற்றை வசப்படுத்தி இருக்கிறார் சாதாரண ஆளா இருக்க முடியுமா பெரிய வலியுள்ளாவுடைய மகன் என்று நினைத்துக் கொண்டு ஜியாரத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் தோற்ற வசப்படுத்தியவருடைய மகன் சொன்னா அவர் பெரிய வலியுள்ளாவெல்லாம் கிடையாது தோல் துருத்தியின் மகன் ஒருத்த உட்காந்து சுத்திக்கிட்டே இருப்பானா இல்லையா காத்து வந்துகிட்டு இருக்கோம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கோம் அந்த தோல் துருத்தியின் மகன் அதனால பெரிய வலியுள்ளான்னு கூட நீங்க நினைச்சிட வேண்டாம் என்று அழுத்த கல்லிலே இருந்து செத்ததுக்கு பின்னாடி குறை இருக்காங்க கல்வெட்டுக்களால் குறைவேசிக் கொண்டிருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லத்தினுடைய அருமை மருமகனார் அலி ரலி மூன்றாவதாக சொன்னார்கள் நமீமத் கோல் சொல்லுகள் எவன் கோல் சொல்றானோ இங்க கொஞ்சம் மூட்டி விட்டு அங்க கொஞ்சம் மூட்டி விட்டு ரெட்டை நாக்குகளை கொண்டு எவன் அடைகிறானோ அவன் நஃப்ல ஆக கேடு கட்டவன் ரொம்ப இழிவான ஆள் சாதாரணமாக இன்றைக்கு நமீமத்துகளை பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் கோல் சொல்வதை பார்க்கிறோம் ரூகுல் பயானிலே ஒரு வரலாறு கூட எழுதுவார்கள் ரூபல் பயானில ஒருவன் சந்தைக்கு அழைத்து சென்று ஒரு பொருளை விற்கிறான் ஒரு அடிமை பெண்ணை விற்கிறான் இந்த அடிமை பெண்ணுக்கு எல்லா நல்ல பழக்கமும் இருக்கு லைட்டா கோல் சொல்ல அவ்வளவுதான் வாங்கினாலும் கோல லைட்டா கோல் சொல்றதானே அதை சரி பண்ணிக்கலாம் என்று வாங்கி கொண்டு சென்று விடுகிறான் வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து கோல் சொல்லுகிற பழக்கம் தான் பொதுவாகவே அந்த பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரை விட்டு போகவே போகாது கபருக்கு போனாலும் போகாது அப்படி ஒரு நல்ல பழக்கம் அந்த கோல் சொல்லுகிற பழக்கம் நைசா இடத்துல சொன்னான் மனைவியினுடைய நடத்தை சரியில்லை கோல் சொல்ல ஆரம்பிச்சாச்சு மனைவியினுடைய நடத்தை சரியில்லை வேணா கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோ என்று லைட் ஆரம்பிச்சான் மனைவியிட்ட போய் சொன்னா உன் கணவனுடைய நடத்தை சரியில்லை உன் கணவன் நடத்தை சரியா இருக்கணும்னா இரவு உன் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நீ பிடரி முடிய கட் பண்ணிடணும் நடத்த சரியாயிடும் மனைவி சொல்ல பொதுவாகவே பொம்பளை தான் எது சொன்னாலும் நம்புங்கள நம்ம கணவன் நடத்தை சரியாக வேண்டுமானால் அவன் படரி முடியத்தானே கட் பண்ணணும் சரி கணவன்கிட்ட வந்து சொல்லிட்டா மனைவி ராத்திரி கத்தியோடு வருவா உன்னை வெட்டுறதுக்காக வருவா வேண்டாம் பார்த்துக்கோ இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான் மனைவி நல்ல எண்ணத்தில கணவனுடைய முடியை கட் பண்ணிட்டா வேற எந்த சிந்தனை இருக்காது நம்ம சிந்தனை மட்டும்தான் இருக்கும் என்ற எண்ணத்துல கத்தி எடுத்துட்டு வந்து கத்திரி எடுத்துட்டு வந்து முடிய வெட்டலான்னு போகும்போது நம்மளை குத்தத்தான் இவன் வர்றா என்று எண்ணிக்கொண்டு வேகமாக கத்திய வாங்கி அவளை குத்திட்டான் இறந்து போனாள் அவளின் குடும்பத்தார்கள் இவனை குத்துனாங்க இவன் மூத்தா போயிட்டான் இந்த குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் தீராத பகை பல பேர்கள் சாவு கொள்ளப்பட்டார்கள் ரூல் பயானில் எழுதுவார்கள் சின்ன தீபத்து தான் சின்ன நமீமத்து தான் ஒரு சின்ன கோள் தான் நடந்துச்சு ஆனா எத்தனை உயிர்கள் போனது கோள் சொல்லுதல் என்பது கொடுமையானது பெருமானார் செல்லல்லா கொடியசலம் சொன்னார்கள் லா எதுகுள் ஜன்னத்தன் நம்மாம் கோள் சொல்லக்கூடியவன் ஒரு காலமும் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல மாட்டான் ஒரு வரலாறு எழுதுகிறார்கள் நபர்களை சந்தித்து ஒவ்வொருவரிடத்திலே இருந்தும் ஒரு கருத்தை திரட்டுகிறார் ஒருவரிடத்திலே சென்றார் அந்த ஞானி சொன்னார் வானம் அதை விட ரொம்ப அஸ்கலானது வானத்தை விட ரொம்ப அஸ்கல் சிரமமானது பாரமானது எது தெரியுமா என்று அந்த ஞானி கேட்டுவிட்டு சொன்னார் வானத்தை விட பாரமானது அல் புக்தானு அலல் வரி நல்லவர்களின் மீது இட்டு கட்டுவது ஒரு நல்ல பெண்ணின் மீது இட்டு கட்டுவது ஒரு நல்ல ஆணின் மீது இட்டு கட்டுவது ரொம்ப கடுமையானது அடுத்த ஹக்கீம் இடத்திலே செல்லுகிற பொழுது அவர் சொன்னார் பூமியை விட விசாலமானது எது தெரியுமா பூமியை விட விசாலமானது அல் ஹக் உண்மையை பேசுவது இருக்கிறதே அது பூமியை விட விசாலமானது அவரிடத்திலிருந்து பதிவு செய்தார் மூன்றாவது ஒருவர் இடத்திலே சென்றார் பாறைகளை விட கடுமையானது என்ன தெரியுமா என்று அவர் கேட்கிறார் தெரியாது என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார் கல்புல் காஃபிர் காஃபிர்களுடைய உள்ளம் இருக்கிறதே பாறையை விட கடுமையானது ஈமானை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவமே அவர்களுக்கு வராது அது இறுகி போனது இன்னொரு ஞானி இடத்திலே சென்று பார்க்கிறார் அவர் சொல்லுகிறார் நெருப்பை விட ரொம்ப சுடக்கூடியது எது தெரியுமா நெருப்பை விட உஷ்ணமானது எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு அல் ஹிர்ஸ் பேராசை பேராசி என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்திலே சென்றார் அவரை பார்க்கிற பொழுது அவர் சொன்னார் கடலை விட தேவையற்றது எது தெரியுமா கடலுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா அதுல இருந்து அரிச்சுக்கிட்டே இருக்கிறான் காலம் புல்லா பல லட்சம் பேர்கள் அரிக்கிறார்கள் ஆனால் கொடுத்து கொண்டே இருக்கிறது தாங்காது எத்தீம்களை சபிக்க ஆரம்பித்தால் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எத்தீம்கள் சபிக்கப்படுகிறார்கள் சாபமே பயங்கர பாவம் நாய்மான் பெருமானார் செல்லல்லா குலைவசனத்தினுடைய அன்பு தோழர் மது அருந்தினால் மது அருந்திய குற்றத்திற்காக கசையடி நாற்பது கொடுக்க வேண்டும் முத தடவை குடிச்சிட்டு வந்தாரு பெருமானார் அடிக்கிறார்கள் அடுத்த முறை குடித்து விட்டு வருகிறார் பெருமானார் அடிக்கிறார்கள் அடுத்த முறை குடிக்கிறார் அடிக்கிறார்கள் நான்காவது முறையும் குடிக்கிறார் அடிக்கிறார்கள் அப்பொழுது சகாபாக்கள் சொன்னார்களாம் நாயகமே இந்த ஆளு திருந்தவே மாட்டான் ஒரு லேனத் செஞ்சு விட்டுருங்க நாயகமே அல்லாஹ்வினுடைய சாபம் இவருக்கு உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானாரினுடைய முகம் மாறுகிறது அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக இவருக்கு ஹிதாயத் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு ஒரு முக்மின் சபிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பேர்களை பெருமானார் சபித்தார்கள் என்பதற்காக அல்லாஹ் குரானிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான் லைஸ லக்கமினல் அம்ரி நாயகமே அவர்களை சபிக்கிற வேலை உங்களுக்கு கிடையாது என்கிறான் அல்லாஹ் நான் உங்களை சபிக்கிற வேலை வச்சுக்க வேண்டாம் என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இம்ராத்தி ஆமிதியா ஒரு பெண்மணி ஜினா செய்து விடுகிறார்கள் அந்த பெண்மணிக்கு ரஜவு செய்யப்படுகிறது கல்லால் அடித்து கொல்லப்படுகிறது அந்த ரத்தம் ஹாலித் பின் அலீத் மீது தெரிக்கிறது உடனே அந்த ரத்தம் தெரித்தவுடன் சட்டையை பார்த்த ஹாலித் பின் ஒரு விபச்சாரியின் ரத்தம் தெரித்து விட்டது என்று அந்த விபச்சாரியை சபிக்கிறார்கள் உடனே பெருமானாரின் முகம் மாறுகிறது நீ யாரை சபிக்கிறாய் அந்த பெண்மணி செய்திருக்கிற தௌபாவை பிரித்துக் கொடுத்தால் மதி வினா முழுக்க அது தாங்கிக் கொள்ளும் விசாலமாக இருக்கும் அதனால் சபிக்கிற வேலை வேண்டாம் என்று முன் இப்னு அலி அல்லாஹு தாடான் அவர்களை பெருமானார் செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் கண்டிக்கிற வரலாறுகளை ஹதீஸ் நூற்களிலே பார்க்கிறோம் ஆகிய சாபம் என்பதே பெரிய பாவம் அதிலும் எத்தீம்களை சபிப்பது இருக்கிறது அது அடல் ஆக ரொம்ப மோசமானது ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய வீடுகளிலே எத்தீம்களை வேலைக்கு சேர்த்துக் கொண்டு அந்த பெண்ணை சபிக்கிற சாபங்கள் இருக்கிறதே அந்த பெண்ணால் அல்ல நமக்கு வரக்கத்தை கொடுக்கிறான் இதை இந்த சமுதாயம் விளங்கவே இல்லை இதுவரைக்கும் ஒரு எத்தீமை வீட்டுக்குள்ள வச்சா அல்லாஹும் ரசூடு வந்துடுறாங்க வரக்கத்து தானாக வந்துவிடும் என்று அந்த பெண்ணுக்கு நாம் சேவை செய்வதை விட்டுவிட்டு அந்த பெண்ணை சபிக்கிற சூழல் இந்த சமுதாயத்திலே அதிகம் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது இதை இந்த சமுதாயம் மாற்றியாக வேண்டும் அடிதடி அல்லாஹு தாலா அடுத்தும் பேசுகிறார்கள் அடிதடி எல்லா அல் மிசா கிண்டில் பண்ணுவது கேலி செய்வது மார்க்கம் சிரிப்பு காட்டுவது இதற்கெல்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது ஆனால் உண்மையாக இருக்க வேண்டும் பெருமனார் செல்லா அலைஹி செல்லும் இடத்தில் உம்மா ஈமன் வந்தார்களே உம்மா ஈமன் வந்து சொன்னார்கள் நபியே நாயகமே என் கணவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் நாயகமே உடம்புக்கு முடியல அவர் வர முடியல நீங்க தான் வரணும் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமாள் செல்லல்லா அலிஸ்ல உம்மா ஐமன் கேட்டாங்களா யாரு அந்த கண்ணு ஃபுல்லா வெள்ளையா இருக்குமே அவர் தானே அந்த கண்ணுல வெள்ள இருக்குமே அவர் தானே ஏன் வீட்டுக்காரு கனவு கண்ணுல எந்த வெள்ள இருக்கிறது நாயகமே அவரெல்லாம் இல்ல இந்த கண்ணு வெள்ளையா இருக்குமே அவர் தானே அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் புரியல நாயகமே என் கணவர் பெருமானார் அடுத்து சொன்னார்கள் எல்லா ஆண்களுடைய பெண்களுடைய கண்ணிலையும் கருப்பு மொழியை தவிர பாக்கி எல்லாமே வெள்ளையாத்தான இருக்கும் கண்ணில வெள்ளை எல்லோருக்கும் தானே அம்மா இருக்கிறது என்று பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் அந்த பெண்மணியை சந்தோஷப்படுத்திய வரலாறுகள் அதீஸ் நூட்களிலே இருக்கிறது பெருமானார் சிரிப்பாக பேசுவார்கள் சரின்ட்டு போயிட்டு டே பக்கத்து ரூம்ல அவர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கிறாரு ஓன்ட்ட மட்டும்தான் சொல்றேன் அதனால நீ யார்ட்டையும் சொல்லிடாத அவன் கொள்ளுகிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் அது நடக்கிறதா எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் வரலாறுகளை பார்க்கிறோம் அபு உமாமார் அலி அல்லாஹு தாலான் அபு லுபாபா அபு லுபாபார் அலி அல்லாஹு தாலா ரகசியத்தை வெளிப்படுத்தினார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பனு குரைலா வாசிகள் நம்முடைய உடன்படிக்கையை மாறு செய்து விட்டார்கள் அதனால் அவர்களுடைய கழுத்தை எடுக்க வேண்டியதுதான் அவர்களுக்கு கொலை செய்ய வேண்டிய உத்தரவு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்துவிட்டது என்று பெருமானார் ரகசியமாக பேசி வைத்திருக்கிறார்கள் அபு லுபாபார் அலி அல்லாஹு தாலா அந்த அந்த பனு குறைதா வாசிகளிடத்திலே சென்று பேசுகிற பொழுது பெருமானார் எங்கள் விஷயமாக என்ன சொன்னார்கள் என்று கேட்க தன்னை அறியாமலேயே கையை கழுத்துக்கு போய்விட்டது உங்களை எல்லாம் ரசூல் சல்லாஹ் ஒலி அதி விரைவில் கத்தல் செய்ய போறாங்க என்று கை கழுத்துக்கு போனது போனதற்கு பிறகுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் ஆஹா நாயகம் சல்லல்லாஹ் ஒலி வசனத்தினுடைய ரகசியத்தை நாம் வெளிப்படுத்தி விட்டோமே என்று வந்து மதினாவினுடைய தூணிலே இன்றைக்கும் இருக்கிறது உஸ்துவானத்தை அபூலு பாபா அந்த தூணிலே தன்னை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள் இறைவன் என்னை மன்னித்து விடு நாயனே என்னை மன்னித்து விடு நாயனே என்று துடிக்கிறார்கள் அழுகிறார்கள் கத்துகிறார்கள் கதறுகிறார்கள் பெருமானாருக்கு இந்த செய்தி செல்கிறது கோமான் நபிகள் கோமான் ஒரே வார்த்தையில் என்று சொல்லிவிட்டார்கள் என்னிடத்திலே வந்திருந்தால் அதற்குண்டான பரிகாரத்தை நான் செய்திருப்பேன் அவர் தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டார் அல்லாஹ் தான் அவருக்கு பரிகாரத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி சாப்பிடவில்லை குடிக்கவில்லை ஏறத்தாழ ஏழு நாட்கள் அப்படியே கிடந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தினார் தோழர்கள் எல்லாம் சென்று அவிழ்க்கிறார்கள் வேண்டாம் என்னை நபிகள் பெருமானார் தான் வந்து அவிழ்க்க வேண்டும் என்று பெருமானாரை கட்டை அவிழ்க்கிறார்கள் அவரை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் சாதாரண ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு தனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை தன்னை அறியாமல் வெளிப்படுத்தியதற்கே கொடுத்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் ரகசியங்களை சர்வசாதாரணமாக வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி இன்றைக்கு ஆக மட்டமான சமுதாயமாக மாறி இருக்கிற சூழலை பார்க்கிறோம் உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தாலா இவர்களுக்கு பேரே சாஹிபு சிர் ரகசிய பாதுகாவலர் பெருமானாரினுடைய ரகசிய பாதுகாவலர் உமரலி எல்லாம் போய் கேட்டார்களாம் உதைஃபா என்னுடைய கோட்டையின் கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா சட்டின் பதில் சொன்னாங்க உடைக்கப்படும் நீங்க ஷஹீது அவங்க இயற்கை மரணம் உங்களுக்கு வராது கதவு உடைக்கப்படும் சகிதாயிடுவீங்க குமரளி அல்லாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு ஏதாவது ஜனாதா விழுந்துருச்சுன்னா தொழுகிறதுக்கு போறதா இருந்தா உதவிப்பா போவாங்களான்னு பாப்பாங்களாம் ஹுதைஃபா போய் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டால் உமரும் செல்லுவார்கள் ஹுதைஃபா செல்லவில்லை என்றால் உமரும் செல்ல மறுத்து விடுவார்கள் என்ன காரணம் என்று உமரிடத்திலே கேட்கிற பொழுது உமரடி அல்லா சொன்னார்களாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்கீன்களின் பட்டியலை ஹுதைஃபாவிடத்திலே கொடுத்திருந்தார்கள் ஹுதைஃபத்துல் யமான் இடத்திலே கொடுத்திருந்தார்கள் அவர் யாருடைய ஜனாசாவுக்கு செல்லவில்லையோ அவர் முனாஃபிக் அதனால் நான் செல்ல மாட்டேன் எவ்வளவு ரகசிய பாதுகாவலராக வாழ்ந்தார்கள் சில ரகசியங்களை உமரலி அலி போய் போட்டு பார்த்து வாங்கலாம்னு இன்னைக்கு சில பேர்கிட்ட போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இப்ப புதுசா ஒரு அந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் பயன்படுத்தினது இல்ல போட்டு வாங்குறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை போட்டு வாங்குற பழக்கம் நம்ம இடத்துல உண்டு உமே ஃபாரூக் ரலி அல்லாஹு தாலா சில விஷயங்களை உதயபுத்துல் விமானத்தில் போட்டு வாங்க பார்க்கிறார்கள் நகரவே இல்லை அதைத்தான் உமர் அலி அல்லாஹு சொல்லுவார்கள் அபு குரேராவிடத்திலே கூட சில விஷயங்களை நான் போட்டு வாங்கி இருக்கிறேன் ஆனால் இந்த உதைபாவிடத்திலே வாங்கவே முடியவில்லையே என்று உமரே ஃபாரூக் ரலி அபுபக்கரே என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே தான் என்னிடத்திலே வந்து நீங்கள் கேட்டீர்கள் நான் என்ன பதில் சொல்வது ரகசியத்தை முடிக்க முடியுமா என்று சொல்லுகிற பொழுது அந்த அகப்புலி தாளிக்க எத்தீம்கானாக்கள்ல நிறைய எத்தீம்கானாக்கள்ல அந்த குழந்தைகளுடைய சில ரகசியமான செயல்பாடுகள் கூட சமுதாயத்திற்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் ஒருத்தர் நன்கொடைக்காக வருகிறார் என்று சொன்னால் உடனே அவனுக்கு அந்த நன்கொடையாளருக்கு வருவதற்கு முன்பதாகவே அந்த எத்தீமை கண்டிக்கிற சூழல் அவனுடைய குறைகளை சொல்லுகிற சூழல் அவனுடைய ரகசியத்தை சொல்லுகிற சூழல் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம் சமுதாயத்திலே நடக்கிறது அந்த பிஞ்சு உள்ளங்கள் தந்தையில்லாத அந்த குழந்தைகள் என்ன பாடுபடுவார்கள் அவர்களுடைய மனதை என்றைக்காவது நாம் படித்திருக்கிறோமா அறிந்திருக்கிறோமா நாம் என்ன உண்ணுகிறோமோ அதை அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஒரு நாளைக்காவது நான் எத்தீன்களுக்கு ஒரு நூறு எத்தீன்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று நாம் நேர்ச்சி செய்திருக்கிறோமா என்னென்னவோ செய்திருக்கிறோமே நாம் எத்தீன்களை காக்க வேண்டும் என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எத்தீன்களை உருவாக்குவதற்காக நான் ஒரு பகுதியை செலவழிக்க வேண்டும் எந்த இஸ்லாமியர்களுக்காவது அந்த துடிப்பு வந்திருக்கிறதா இல்லாமாச்சா அல்லா ஒரு சிலர்களை தவிர ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு எத்தீமுக்கு கொடுக்க முடியாம நான் வாழுகிறோம் அலிலி அல்லாஹு தலா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அடுத்த அலிலி அல்லாஹு தலா சொல்கிறார்கள் அசப்பு வஷத்தும் ஒருத்தர் திட்டுறது ஏசுறது பேசுறது இது இருக்கிறதே இது அஃப்லா ரொம்ப கெட்ட செயல் திட்டத விட கெட்ட செயல் உலகத்துல எதுவுமே கிடையாது அதே நேரத்துல சப்புல் எத்தீம் எத்தீமை திட்டுவது இருக்கிறது இது No. பெருமானார் செலவு அழிச்சல சொன்னாங்களாம் ஒரு தொழுக தொழுகல ஒரு நோன்பு வைக்கல ஒருத்தருக்கு ஜக்காத்து கொடுக்கல எதுக்குமே செய்யல சொர்க்கவாசி ஆயிட்டார் பாத்தீங்களா முடிவு என்பது அல்லாஹுவின் கரத்தில் உண்டு அப்படி இருக்க சாதாரணமானவர்களை திட்டுவதே அஃல என்றால் எத்தீம்களை திட்டுவது அவள் ரொம்ப மட்டமானவன் எவன் திட்டுகிறானோ இன்றைக்கு எத்தீம்கள் திட்டப்படாத எத்தீம் யாருமே இல்லை வீட்டில் இருப்பவர்களே திட்டுகிறார்கள் என்னென்ன வார்த்தைகள் வருகிறது தெரியுமா இவன் இவங்க அத்தாவை தூக்கி முழுங்கிட்டான் இவங்க அத்தாவை தூக்கி முழுங்கிட்டான் சொல்லப்படுகிறது நம்முடைய வீடுகளிலே எல்லாம் தாய் இறந்து விடுகிறார் என்றால் சில நேரத்தில் பிறந்த வீடுகளில் தாய் இறந்துருவாங்க நனிமாமார் தாதிமாமியார் வீட்டில் விளாடுவாங்க அப்ப அடிக்கடி அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுகிற பழக்கம் உண்டு எல்லோருக்கும் ஆதரவு இருக்கும் ஆனால் அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க பிறந்த உடனேமே தாயை முழுங்கினவன் தானே நீயே பிறந்த உடனேமே தாயை முழுங்கினவன் தானே நீயே என்று சொல்லப்படுகிற பொழுது அவர்களின் மனம் என்ன பாடுபடும் என்ன பாடுபடும் இதை இந்த சமுதாயம் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறதா உணர்ந்து அவர்களுக்கு அளிக்க வேண்டிய ஹக்குகளை அளித்திருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்தும் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி அன்பு மருமகனார் அலிலி எல்லா உத்தாரா சொல்கிறார்கள் அல் ஜிதாள் அடுத்தவர்களிடத்தில் சண்டை போடுறது இன்னைக்கு சர்வசாதாரணமா அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கிறோம் ஒண்ணுக்கு ஆரியத்துக்கு சண்டை அடுத்தவர்களிடத்தில் சண்டை போடுவது அஃலா ரொம்ப கேவலமான செயல் சண்டை போடுறது அதுக்கும் குறிப்பாக எத்தீம்களிடத்திலே சண்டை போடுவது இருக்கிறது இது அதல் ரொம்ப கேவலம் சண்டை ஓட்ட காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லத்திற்கு முன்னால் சண்டை ஓட்ட காரணத்தினாலே லைலத்துல் கதிரினுடைய பாக்கியத்தை நாம் இழந்திருக்கிறோம் சண்டை போடாம இருந்தா பெருமானா செல்லல்லா அலிசில சொல்றேன் என்று சொல்லுகிறார்கள் லைலத்துல் கதிரினுடைய இரவு எது எப்பொழுது வரும் என்பதை நான் சொல்லுகிறேன் என்கிற பொழுது ரெண்டு சகாபாக்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அதனால் பெருமானார் செல்லல்லா அலிசிலம் சண்டை போட்ட காரணத்தினால் லைலத்துல் கதிரினுடைய இரவு மறைக்கப்பட்டது என்றார்கள் ஒரு சண்டையினால நற்செய்தி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு நமக்கு கிடைப்பது மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை சண்டை தினமும் அண்ணன் தம்பி இடத்திலே சண்டை தம்பி அண்ணன் இடத்திலே சண்டை பக்கத்து வீட்டிலே சண்டை உறவுகளிடத்திலே சண்டை இப்படி சண்டை செய்வது என்பது இருக்கிறது இது அஃப்லஹ் அதே நேரத்தில் எத்தீம்களிடத்திலே சண்டை செய்வது இருக்கிறதே அனாதைகளிடத்திலே சண்டை செய்வது இருக்கிறது இது ஆக ரொம்ப மட்டமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் ஒரு தோழர் உஸ்மான் இப்னு மதுன் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஒரு எத்தீமிடத்திலே சண்டை போட்டு விட்டு வந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மாதங்கள் உஸ்மான் இப்னு மதுன் ரலியல்லாஹு இடத்திலே பேசவில்லை பேசவில்லை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் இப்னு மதுன் சுத்தி சுத்தி வருவார்களாம் பெருமானார் இடத்திலே நாயகமே பேசிக்கொள்ளுங்கள் நாயகமே பேசிக்கொள்ளுங்கள் நாயகமே சுத்தி சுத்தி வர சொல்லுவார்கள் நீ எத்தீமிடத்திலே சண்டை போட்டு விட்டு வந்திருக்கிறாய் நீ யாரிடத்திலே அல்லாஹ்விடத்தில் அல்லவா சண்டை இட்டு விட்டு வந்திருக்கிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எத்தீம்களிடத்தில் நம்ம சண்டை போடாத ஆள் உண்டா வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல உஸ்மானி இதே உஸ்மான் இப்னு அலி அல்லாஹு தஆலாவினுடைய சகோதரர் இறந்து போகிறார் இந்த உஸ்மான் இப்னு அலி அல்லாவுக்கு இயற்கையிலேயே ஒரு பிடிவாத இந்த பெண்ணை தந்தை இல்லாத பெண்ணை அப்துல்லாஹிபின் குதாமா குதாமா அல்லாஹு தஆலாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ఉంటాం నాకు న్యాయమే அலிவசலம் என்பவர்கள் சொன்னாங்க அந்த பிள்ளைகிட்ட சண்டை போடாதீங்க அது விருப்பத்துக்கு விட்டுருங்க நபிகள் பெருமானார் எத்தீமா எத்தீம்களுடைய உள்ளத்தை உடைத்து விடாதீர்கள் உஸ்மானி உணவர்களே எத்தீம்களுடைய உள்ளத்தை உடைத்து விடாதீர்கள் இன்னைக்கு எத்தனை உள்ளங்களை நாம் உடைத்துக் கொண்டிருக்கிறோம் எத்தீம்களுடைய நிலைமையே என்னன்னு சொன்னா ஒரு பத்து பேர் பார்த்து அவங்களுடைய ஜகாத்து காசு பிச்சை காசு அந்த காசு இந்த காசு எல்லாத்தையும் போட்டு ஏதோ ஒரு உதவ உதவாக்கரைக்கு கட்டி எப்படியோ வாழட்டும் குடிகாரனாக இருந்தாலும் வாழட்டும் என்றல்லவா சமுதாயம் தள்ளுகிறதே ஒரு பணக்காரன் நான் எத்தீமை எடுத்து எனக்கு அல்லா எல்லா வசதிகளையும் வழங்கி இருக்கிறான் அதனால ஒரு எத்தீமான பிள்ளையை நான் வாழ வைக்கப் போகிறேன் என்று எத்தீம்களை எடுக்க ஆரம்பித்தால் இந்த சமுதாயத்தில் மறுமலர்ச்சி வராதா இந்த சமுதாயம் செழிப்பான சமுதாயமாக மாறாதா அழிலடி அல்லாஹ் மீண்டும் பேசுகிறார்கள் அல்சியானா மோசடி செய்யறது இருக்கா இல்லையா ஏமாத்துறது இது ரொம்ப அசல ரொம்ப கேவலமான செயல் அதே நேரத்தில் எத்தீம்களை ஏமாத்துறது இருக்கிறது அது அதில் ஆகமாசமான செயல் எத்தீம்களை ஏமாற்றுவது ஆகமாசமான செயல் ஆரம்பமாக பெருமானார் செல்லல்லா ஒளிவ சில மதினாவிற்கு செல்கிற பொழுது தொழுவதற்கு இடம் வேண்டும் எந்த இடத்திலே தொழுவது பெருமானார் மதினாவிற்கு செல்கிறார்கள் தொலை இடம் வேண்டும் அந்த நேரத்தில் யார் தெரியுமா முன் வந்தது இடம் கொடுப்பதற்கு ரெண்டு எத்தியமான சிறுவர்கள் முன் வந்தார்களாம் ரெண்டு எத்தியமான சிறுவர்கள் நாயகமே எங்க இடத்துல நீங்க பள்ளியை உருவாக்கி கொள்ளலாம் இன்றைக்கு மசூது நபவி இருக்கிறது என்று சொன்னால் அதிலே தொழுகிற அத்தனை நன்மைகளும் அந்த எத்தீம்களுக்கு போய் சேரும் தொலை வைத்தவரும் எத்தீம் பெருமானார் அதற்கு இடம் கொடுத்தவர்களும் எத்தீம் பெருமானார் செலல்லா அலைவசலம் எத்தீம்களை பற்றி புரிந்து கொண்டவர்கள் அல்லவா பெருமானார் செலல்லா அலைவசலம் காசை இந்த இடத்துக்கு உண்டான காசை கொடுத்துறோம் என்று காசை கொடுக்கிற பொழுது நபிய நாயகமே எங்களுக்கு எல்லாம் காசெல்லாம் வேண்டாம் தொழுவைப்பதற்கு தொழுவதற்கு இடத்தை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் எங்களுக்கு பணம் வேண்டாம் நாயகமே பணம் வேண்டாம் நாயகமே என்கிற பொழுது பெருமானா செல்லல்லாக அலைவ செல்லம் சொன்னார்கள் நானும் எத்தீம்களை ஏமாற்றியவர்களின் கூட்டத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா நானும் எத்தீம்களை ஏமாற்றக்கூடியவனாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா முடியவே முடியாது பணத்தை நீங்கள் பெற்றே தீர வேண்டும் என்று சஹில் சுஹைல் என்ற இரண்டு எத்தீம்களுக்கும் பணத்தை பெருமானார் கொடுத்து இடத்தை வாங்கி மசித் நபவையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் இன்னைக்கு எத்தீமனுடைய காசு அத்தா மூத்தா போயிட்டா எப்படா அடிக்கிறதுன்னு பாக்குறான் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னு சொன்னா ஏமாத்தி எப்படியாவது சரி கட்டிடுறான் இது சாதாரணமாக நம்முடைய குடும்பங்களிலே பணக்கார வீடுகளிலே நடக்கிற செயல்பாடுகளாக நாம் பார்த்து வருகிறோம் அதனால ஏமாத்துறது மோசடி செய்யறது இருக்கிறதே இதை விட பெரிய பாவம் எதுவுமே இருக்க முடியாது சூரத்துல் காஃபில அதிரத்தவர்கள் அவர் சில நாட்களுக்கு முன்னால் ஓதினார்களே அல்லாஹ் அந்த எத்தீம்களை எப்படி பாதுகாக்கிறான் எத்தீம்களுடைய பொருளை எப்படி பாதுகாக்கிறான் ரெண்டு வரலாறை அல்லாஹ் சொல்லுவான் கப்பலை ஓட்டி ஓடுகிறார்கள் ஹிதர் அலி சலாத் வசலாம் என்றவர்கள் மூசா அலி சலாம் தடுக்க தடுக்க ஓட்டி ஓடுகிறார்களே என்ன காரணம் அல்லாஹ் அந்த எங்கோ இருக்கிற ஹிதரை எங்கோ இருக்கிற ஹிதரை வரவழைத்து நல்ல கப்பலாக இருந்தால் அரசன் பிடித்து வைத்துக் கொள்ளுவான் ஓட்டை ஓட்டி அந்த எத்தீம்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறான் பார்த்தீர்களா அதே போல மூன்றாவது நிகழ்வு நடக்கும் ஹிதர் அலி சலாத்து வசலாம் என்றவர்கள் சுவற்றை சரி செய்து கொண்டிருப்பார்கள் சாப்பாடு கொடுக்காத ஊரில் சுவற்றை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் கூட தடுக்கிறார்கள் ஆனாலும் சரியாக விடவில்லை சுவட்டை சரி செய்துவிட்டு கடைசியிலே சொன்னார்கள் அதற்கு கீழே எத்தீம்களுடைய பொருள் இருக்கிறது தகப்பனார் மனைத்து வைத்திருக்கிறார் குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கிறான் எத்தீம்களுடைய பொருளை அவர்கள் பாலிகானதற்கு பிறகு அந்த பொருளை எடுத்தார்கள் அதிலே ஒரு பலகை இருந்தது அதிலே ஏராளமான படிப்பினைகள் இருந்தது என்பதெல்லாம் தப்சீர்கள் சொல்லித் தருகிற வரலாறு ஆகிய தீன்களுடைய பொருட்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அதிலே யாராவது ஏமாற்ற நினைத்தால் அல்லாஹுவோடு போர் செய்ய நினைக்கிறான் அல்லாஹ் விடுவானா இப்படி எத்தீம்கள் குறித்து அதிரடி எல்லா தானா ஏராளமாக பேசுகிறார்களே அந்த எத்தீம்களுடைய விஷயத்தில் இன்றைய சமுதாயம் இனியாவது மறுமலர்ச்சியை காண வேண்டும் இதுவரை நடந்தது ஒரு வெக்கம் இருந்தாலும் கூட எத்தீம்களுக்காக வேண்டி இன்றைக்கு நல்ல சரணாலயம் சரணாலயம் மிருக காய்ச்சாலே நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது எல்லா வசதிகளையும் செய்து எத்தீம்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக இவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்கள் காரணம் உண்மையிலே அதான் நம்மை விட எத்தீம்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் உடனே துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும் மரண மாதத்துல ஆசுராவுடைய தினத்தினுடைய சிறப்புகளை பற்றி எழுதுகிற பொழுது எழுதுவார்கள் எத்தீமனுடைய தலையில லேச ஒரு தடவு தடவுனா ஹரீஸ் எத்தீமனுடைய தலையில தடவுனா அந்த பையனுடைய தலையில் எத்தனை முடி இருக்கிறதோ அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படும் உலகத்தில் யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் பெருமானார் சல்லாஹ் அலிவசலம் எத்தீமினுடைய தலையை லேசா தடவுனாவே அத்தனை முடிகளின் நடவு மன்னிக்கப்படும் இந்த வாய்ப்பு உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படவில்லையே அந்த எத்தீம்களை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் அந்த எத்தீம்களுக்கு என்ன அரவணைப்பை செய்ய வேண்டும் இன்றைக்கு நிறைய ஜக்காத் என்று சொல்லி நிறைய கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்கிறோமே யார் யாருக்கோ கொடுக்கிறோமே எத்தீம்களை தேடி பிடித்து அவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா எத்தனையோ எத்தீம்கள் படிப்பு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எத்தீம்களை படிக்க வைத்து அவர்களை உருவாக்கி ஆளாக்கி சமுதாய அந்தஸ்திரை உயர்த்த வேண்டும் என்று என்றைக்காவது விரும்ப இருக்கிறோமா அப்படி விரும்புகிற காலம் வந்துவிட்டால் நம்மை விட சிறந்தவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்கள் விடத்தில் யாரும் இருக்க இருக்க முடியாது வல்லோன் அல்லா அத்தகு வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக எத்தீம்களை அரவணைக்கிற ஆதரிக்கிற நன்மக்களாக ஆக்குவானாக நம்முடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை அந்த அல்லாஹுவினுடைய பொறுப்பில் இருக்கிற எத்தீம்களுக்கு ஒதுக்குகிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக ஏதாவது நம்முடைய வீட்டில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் எத்தீம்களை கொண்டே பரிகாரம் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாகுரு தாவா அனில் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمة الله وبركاته மஜீத சித்வான் நமது கோயம்புத்தூரினுடைய